ஆனை முகத்தோன் தம்பி அருள் குமரனு கிளையோ வானவர் போற்றும் வாணி வந்தெனக்கு அருளவேண்டும் சேனையில் தலைவர் போற்றும் தென்குளத்தூரிலையன் கானக விளையாட்டில்லாம் கருத்துடல் போற்றாய் நெஞ்சே குளத்தூர் பதிவாழும் குலதெய்வமே சுவாமியே தரணமையப்பா குளத்து புழை பாலகனே சுவாமியே கையிலேந்தும் வாழ்குளத்தூரான் மீதில் மந்திரம் கையிலேந்தும் வாழ்குளத்தூரான் மீதில் சிந்தையில் உதித்த செல்வம் செப்புமென் கவி விளங்கச் கந்தனும் குருவும் வாணி கஜமுகன் காப்பதாமே குளத்தூர் பதிவாழும் குலதெய்வமே சுவாமியே கருணமையப்பா உளத்து புழை பாலகனே சுவாமியே கருணமையப்பா சாஸ்தா நமக்குண்டு தாய் போல் வருவார் இந்த தனி வழிக்கே பார்த்தால் நமக்கு பயமேதுமில்லை பயந்து பயந்து ஆற்றாமல் சொல்லி அவயமிட்டோடி வரும் சுரதமை காத்தே வரும் குன்றேறிய காவலரே உளத்தூர் பதிவாழும் குலதெய்வமே சுவாமியே சரணமையப்பா உளத்து புழை பாலகனே சுவாமியே சரணமையப்பா வாழையும் தெங்கும் வரிக்கை பலாவுடன் மாங்கனியும் சோலையும் சுருள் வண்டுலாவும் குளத்தூர் பதியில் சென்றால் கங்கா நதிக்கும் இமதேது மட்டுக்கும் இந்த கலியுகத்தில் முன்காவில் அதிசயம் போல் கண்டதில்லை என்பவர்க்கும் சிங்கார வஞ்சி மலையேறி சனிவாரம் தொழுதவர்க்கும் மங்காத சர்வாபீட்டமும் கொடுப்பதுள் பாதமே சுவாமியே கருணையப்பா சுவாமியே கருணமையப்பா முந்திய சிவனார் போற்றி மூர்கனாம் அசுரன் போற்றி இந்திரவரவும் ஏற்றி ஈசனார் வேஷம் போற்றி பந்தடி கமலம் வெற்றி வந்ததோர் விரதம் மாற்றி சந்ததியான மூர்த்தி தர்மசாஸ்தா போற்றி போற்றி தர்மசாஸ்தா போற்றி போற்றி தர்மசாஸ்தா போற்றி போற்றி சுவாமியே சரணமையப்பா தோதி ஸ்வரூபனே சரணமையப்பா மாரிமலை ஸ்ரீதர்மதாத்தாவே சரணமையப்பா அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரட்சிக்க வேணும் சத்தியமான ஒன்று பதிலெட்டாம் வடிவேல் வாழும் வில்லாடி வீரன் வீரமணி அண்ணன் காதிராமேஸ்வரம் பாண்டி மலையாள மடக்கி வாழும் ஓம் பி அரிகரதுதனானந்த சித்தனையனையப்ப சுவாமியே சரணமையப்பா ஓம் ஸ்ரீ அரிகரதுதனானந்த சித்தனையனையப்ப சுவாமியே சரணமையப்பா ஓம் ஸ்ரீ அறிகரதுதனானந்த சித்தனையனையப்ப சுவாமியே சரணமையப்பா